திருச்சிற்றம்பலம் தலம் திருநள்ளாறும் திரு ஆலவாயும் சோழநாடு காவிரி தென்கரை திருச்சிற்றம்பலம் பாடகமில்லடி பாவையோடும் படுப்பீண காடிடம் பற்றி நின்ற நாடகமாடும் நல்லாருடைய நம் பெருமானிதன் கொல் சொல்லாய் சூடக முன்கை மடந்தை மார்கள் துணைவரோடும் தேத்தி வாழ்த்த ஆடகமாடம் நெருங்கு கூடல் ஆலவாயின் கண்ணமர்ந்தவாரே திங்களம் போதும் செழும் புனலும் செஞ்சடை மாட்டையல் வைத்துகந்து நங்கண் மகிழு நல்லாருடைய நம் பெருமானிதன் கொல் சொல்லாய் பொங்கிளமென் புனமயிலாடனிலாமுளைக்கும் புனமையிலாடனிலா அங்கழக சுதை மாட கூடல் ஆலவாயின் கண்ணமர்ந்தவாரே தண்ணறு மத்தமும் கூவிளமும் வெண்டலை மாலையும் தாங்கியார்க்கும் நன்னல்லறிய நல்லாருடைய நம்பெருமானிது என் கொல் சொல்ல புண்ணிய வாணரும் மாதவரும் புகுந்துடனேத்த புனை இழையார் அண்ணலின் பாடலிடுக்கும் கூடல் ஆலவாயின் கண்ணமர்ந்தவாரே புவினில் வாசம் புனலேர் பொற்ப பொதுவீரை சாந்தி நின்றாற்றத்தோடு நாவினில் பாட நல்லாருடைய நம் பெருமானிது என் கொல் சொல்லாய் தேவர்கள் தானவர் சீத்தர் விச்சாம் தரர்கணந்தோடும் சிறந்த பொங்கி ஆவினில்லை தூகந்தாட்டும் கூடல் ஆலவாயின் கண்ணமர்ந்தவரே செம்பொஞ்சை மாலையும் வாசிகையும் திருந்து புகையும் அபியும் பாட்டும் நம்பும் பெருமை நல்லாருடைய நம் பெருமானிது என் கொல் சொல்லாய் உம்பரும் நாகருலகந்தானும் ஒலிகடல் சூழ்ந்த போலகத்தோறும் அம்பூதனால் கால்களால் ஈடும் கூடல் ஆலவாயின் கண்ணமர்ந்தவாரே பாகமும் தேவியை வைத்து கொண்டு பைவிரி தோத்தி பரிய பிழ்வாய் நாகமும் பூண்ட நல்லாருடைய நம் பெருமானிது என் கொல் சொல்லாய் போகமும் நின்னை மனத்து வைத்து பொன்னியர் நன்னம் புணர்வு பூண்ட ஆகமுடைய பர் சேரும் கூடல் ஆலவாயின் கண்ணமர்ந்தவாரே கோபண ஆடையும் நீர் பூச்சும் கொடுமழு ஏந்தலும் செஞ்சடையும் நாவண பாட்டு நல்லாருடைய நம் பெருமானிது என் கொல் சொல்லாய் மேனி இளைய மாதர் பொன்னும் மணியும் கொழி தெடுத்து அவன வீதியில்லாடும் கூடல் ஆலவாயின் கண்ணமர்ந்தவரே இலங்கை ஈராபண்ணன் பேர் பெடுக்க எழில் வீரலூன்றி இசை விரும்பி நலங்கோள சேர்ந்த நள்ளாருடைய நம்பெருமானிது என் கொல் சொல்லாய் புலன்களை சற்று பொறியை நீக்கி பொந்தியிலுன்னினை சிந்தை செய்யும் அலங்கள் நல்லார்கள் அமரும் கூடல் ஆலவாயின் கண்ணமர்ந்தவாரே பணியுடை மாலும் மலரினோனோ பன்றியும் வென்றி பரவையாயும் நணுகள் அறிய நல்லாருடைய நம் பெருமானிது என் கொல் சொல்லாய் மணியோலி சங்கொலியோடு மற்றே மாமூர சின்னொழி என்றும் போவாம் கீழர் வேந்தர் பூது குங்குடல் ஆலவாயின் கண்ணமர்ந்தவரே தடுக்கூடை கையரும் சாக்கியரும் சாதியில் நீங்கியவத்தபத்தர் நடுக்கூற நின்ற நல்லாருடைய நம் பெருமானிதன் கொல் சொல்லாய் எடுக்கும் விழபும் நன்னாள் விழபும் இருபலியின் பினோடேட்டிசையும் அடுக்கும் பெருமாய் சேர்மாட கூடல் ஆலவாயின் கண் அமர்ந்தவாரே அன்புடையானையரனை கூடல் ஆலவாய் மேவியதென் கொலென்று நன்போனை நாதனை நல்லாற்றானை நயம்பெற போற்றி நலங்குலாவும் பொன்பூடை சூழ்த்தருமாட கழி பூசூரன் ஞான சம்பந்தன் சொன்ன இன்பூடை பாடல்கள் பன் தும்பல்லான் இமயபரேத்த இருப்பர்த்தாமே சுவாமி தர்பண்யாரேஸ்வரர் அம்பாள் போகமார்த்த பூண்முல்லையாள் சுவாமி சொக்கலிங்க பெருமான் அம்பாள் அங்கையர்கண்ணி திருச்சிற்றம்பலம்